திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவொற்றியோர் திருச்சிற்றம்பலம் வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதந்தன் பாதம் மெல்லத்தானடைய வேண்டின் மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூருடைய கோபே வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டாம் வானவர் இறைவன் நின்று புசிப்பதோர் பொள்ளலாக்கை அதனொடும் புணர்வு வேண்டில் அசிற்பினும் மருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி உசிர்ப்பினும் உணர்வுமுள்ளார் ஒற்றியூருடைய கோவே தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர் வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வல்லீராகில் ஞானத்தை விளக்கையேற்று நாடியுள் விரபவல்லார் ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே காமத்துள்ளழுந்தி நின்று கண்டராலொரு புணாதே சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்புதன்னை ஏமத்தும் இடையிராவும் ஏகாந்தமியம்புவார்க்கு ஓமத்துள் ஒளியதாகும் ஒற்றியூருடைய கோவே சமயமேலாருமாகி தானொருஷயம்புவாகி இமயவர் பரவியேத்த இனி தினங்கிருந்த ஈசன் கமயினையுடையராகி கழலடி பரவுவார்க்கு உமையொரு பாகர் போலும் ஒற்றியூருடைய கோவே ஒருத்தி தன் தலை சென்றாளை கரத்திட்டானுலகமேத்த ஒருத்திக்கு நல்லனாகி மறுபடு தொழித்து மீண்டே ஒருத்தியை பாகம் வைத்தான் உணர்வினாலையம் உண்ணி ஒருத்திக்கு ஒருக்கு நல்ல நல்லன் ஒற்றியூருடைய கோவே பிணமுடை உடலுக்காக பித்தராய் திரிந்து நீங்கள் புணர்வெனும் போகம் வேண்ட போக்கெலாம் பொய்யை நீங்க நிணமுடை நெஞ்சினுள்ளால் நினைக்குமா நினைக்கின்றார்க்கு உணர்வினோடிருப்பர் போலோ ஒற்றியூருடைய கோவே பின்னுவார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் துன்னுவார் நரகந்தன்னுள் தொல்வினை தீர வேண்டின் மன்னுவான் மறைகளோதி மனதினுள் விளக்கொன்றேற்றி உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூருடைய கோவேம் முழ்குவார் போகம் வேண்டின் முயற்றியாலிடர்கள் வந்தால் எழ்குவாரெழ்கி நின்றங் இது ஒரு மாயை என்பார் பழ்குவார் பக்தராகி பாடியும் மாடி நின்று உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூருடைய கோவே வெறுத்துக புலன்களைந்தும் வேண்டிற்று வேண்டு நெஞ்சே மறுத்துகார்வ செற்ற குரோதங்களானமாய பொறுத்துக புட்பகத்தேர் உடையானை அடரவூன்றி ஒரு துகந்தருள்கள் செய்தார் ஒற்றியூருடைய கோவே சுவாமி மாணிக்க தியாகர் அம்பாள் வடிவுடை அம்மை திருச்சிற்றம்பலம்